பின்ன என்ன ரொம்ப அழகிய சித்த திருப்பரால் அன்னே என்னும் அவன் நித்தமனாளர் அல்ல நீ என்னைக்கு ஒரு காலத்துல போறீங்க எல்லாம் ஒரு காலம்தான் உங்களுக்கு எங்க பெருமானுக்கு நித்தம்மனாளன் நீரம்ப அழகியன் எங்க சார் இருக்காரு என் சித்த திருப்பரால் அன்னே என்னும் என் பிள்ளத்திலேயே இருப்பாங்க அப்போ நாமெல்லாம் நமக்கு கிடைக்கிற தகுதி எல்லாம் ஒரு காலம்தான் ஆனா பெருமான் நித்தமனால் என்னைக்கு அம்மையோடு அப்பனாகி சரி ஒழியாது நின்ற சிவனடி சென்னி வைப்பாம் அம்மையோடு அப்பனாகி என்றும் சரி ஒழியாது இருப்பான் நாமெல்லாம் மனைவியோடவே கூட இருக்கணுமா கல்யாணம் ஒரு வருஷம் வரைக்கும் அப்படி இருந்திருக்கலாம் சிவ சிவ சபை குறிப்பு என்றும் நீக்கி விடுங்க இல்லவா அதனால எங்க மாப்பிள்ளைய காணும் மாப்பிள்ளை உள்ளே நோடிட்டு இருக்காருங்க என்ன மாப்பிள்ளை இங்க வாங்க என்ன அப்படின்னு கேட்டா ஒண்ணும் இல்லையே அப்படின்னு புடவை மடிச்சு பேசிட்டு புடவை மடிச்சு கொடுத்துட்டு இருக்காரு சிவ சிவ இங்க யாரையும் குறிப்பனல்ல இல்ல கற்பனையே ஆமா பட்டு எடுத்துட்டு போறாங்களா அது என்ன போய் போனோன்னு நீங்க நம்ம எல்லாம் அப்படி பரவாயில்ல நாம ஒரு வயசு கட்டிட்டு அதான் போய அப்படின்னு சொல்லுவாங்க கூட வேஷ்டி மாத்தலாமான்னு நம்ம மனோ எப்போதும் ஏன் வாங்க அப்படின்னு சரி நம்ம திருவண்ணாமலை என்ன சார்தான் போங்க அப்படின்னு வந்துட்டோம் அவங்க அப்படி இல்லை அது அது சொற்பொழிவுனா சொற்பொழிவு போகும்போது கட்டிக்கிறது அப்புறம் அவர்கிட்ட ஒரு கோயிலுக்கு போறதுன்னா நேற்று கட்டினது நீ கட்டக்கூடாது ஏன்னா போட்டோ எடுத்து வச்சுக்கிறான் கிடையாது அது அவங்களுக்கு ஒரு இது நம்ம அண்ணா அப்புறம் கல்யாணத்துக்கு போகும்போது அதுக்கு ஒரு தனிப்படவை ஆஹா அந்த அந்த ஒவ்வொன்றும் டிசைன் மாற்றுவாங்க அத்தனை தடவை மடிக்கும் போது எல்லாம் அவங்களே மடிப்பாங்க சிவ சிவ அதெல்லாம் சபை குறிப்பிலிருந்து இருந்து அப்படி இருப்பது ஒரு காலை இல்லை ஆனா எங்களுடைய பெருமானுக்கு மட்டும் நித்தமனாலம் நித்தமனாலம் இதெல்லாம் திருவாசல பின்னால படிக்க போறோம் அதனால் எனவே மணாலா போற்றி பஞ்சேரடியால் பங்கா போற்றி எங்க அம்மா காலை எப்படி இருந்தாரு இலவம் பங்கி எவ்வளவு மென்மை ஆமா அது கெட்டுது போ எங்க அம்மா காலை அப்படி இருந்தாரு அவ்வளவு மென்மை ஆமாப்பா பஞ்சின் மே பஞ்சேரடியால் பங்கா போற்றி அலந்தேன் நாயேன் அடியேன் போற்றி இதுதான் திருவாசல இருக்கிற குறிப்பு அறிக்கைன்னு சொல்றது திருவாசகம் ஒன்று பெருமானுடைய அந்த பரந்த மேலான தன்மையை சொல்லிக் கொண்டிருக்கார் இன்னொன்று இப்படி இருந்த பெருமானை பிரிஞ்சிட்டனே பிரிந்து விட்டனே அந்த இடையிடையே அந்த பிரிவாற்றாமை அவருக்கு உள்ளத்திலேயே இருந்தது கொஞ்ச நாள் தான் இருந்தார் அந்த கொஞ்ச நாள் அவருக்கு ரொம்ப பெருசா பட்டு அதனால பாருங்க திடீர்னு அருமையா பாராட்டிட்டு இருந்தவர் இப்ப என்ன சொல்றார் அலந்தேன் நாயேன் திடீர்னு அந்த பிரிவாட்டாங்க சரி அந்த ஆண்டவன் எப்ப நம்ம கூட இருக்கிறது அடி யாரெல்லாம் ஆண்டவனை சென்று விட்டாங்க நாம ஒரு மட்டும்தான் கீழே எங்க இருக்கிறோம் என்று அந்த நினைவு வந்ததுனால அலந்தேன் நாயேன் அடியேன் போற்றி ரொம்ப மிக வருந்தி கொண்டிருக்கிறேன் அது இலங்கு சுடரியம் ஈசா போற்றி விளங்குகின்ற ஒளியாக இருக்கின்ற பெருமானி நீ வணக்கம் கவைத்தலை மேவிய கண்ணி போற்றி இப்படி ஒரு பதி இருந்துதான் அந்த பதி எங்க இருக்குன்னு தெரியலங்கிறாங்க கவைத்தலை என்று முன்னே சொல்லியிருக்கிறேன் திருவாசக திருப்பதிகள் என்று ஒரு ஆய்வு மாணவன் எடுத்துக்கொண்டா நல்லது எங்க எவன் எடுத்துக்கிறேங்கிறான் எங்களுக்கு எல்லாம் வயசாயிட்டு இனிமே எடுக்க முடியல திருவாசகத்தில் காணும் திருப்பதிகள் என்று எல்லாருக்கும் தெரியும் திருப்பெருந்துறை தெரியுது சீர்காழி தெரியும் திருவண்ணாமலை தெரியும் வந்து தில்லை தெரியும் ஈங்கோய் மலைன்னு அவரே சொல்ற எல்லாம் தெரியும் இந்த கவைத்தலை மேவிய எங்க இருக்குது எந்த குங்கு நாட்டில எந்த பகுதியில எங்க இருக்குன்னு பார்க்கணும் நான் சொல்றேன் ஒரு சர்வே பண்ணணும் அநேகமா அந்த மணிவாச திருத்தலத்தை பாண்டி நாடும் இப்ப இருக்கிற கொங்கு நாட்டு பகுதியும் சேர்த்து நம்ம ஆராயணும் நீங்க அந்த ஈரோடு தாண்டி கொஞ்சம் அதே போல ராமேஸ்வரத்திலிருந்து அந்த கடற்கரை வழியா வரணும் ராமேஸ்வரம் டு மதுரை கடற்கரை வழியா ரோடு வருது அந்த பாதையில வரணும் உத்தரகோசம் அங்க எல்லாம் வச்சுக்கிட்டு அந்த பகுதியில தான் ஏதோ சில ஊர் இருக்கணும் போய் இருந்து தங்கி செய்யணும் முன்னே சொன்னேன் இது செய்யறதுக்கு ஒரு நாள் அப்படி பேசணும் போது பொள்ளாச்சி மாலிங்க மரத்தில் சொல்லிட்டு வந்துருங்க நான் உங்களுக்கு வேன் தர்றேன் ஒரு டைப்பிஸ்ட் தர்றேன் ஒரு கிழக்கு தர்றேன் போயிட்டு வாங்கிறாரு இருந்தா தானே அப்படி என்ன செய்யலாம் ஒரு வேன் இருக்குன்னா ஒரு டைப்பிஸ்ட் ஒரு ஆள் இருக்கணும் அப்படி அதுல அந்த அதுல மன்னன் மன்னன் அதனால ஒரு நூலாசிரியர் என்ன எப்படி வேலை செய்யணும்னா கேட்கணும் போய் உட்காந்து முடியுமா போகணும் பார்க்கணும் ஐயா உத்தரகோசம் கொஞ்சம் வயசான பெரியவங்களை மாடு வீடு மேய்ச்சிருக்கவங்களை போய் அங்கே இருந்து ஐயா யாருங்க நீங்க நாங்கெல்லாம் இந்த பக்கம் கும்பகோணம் ஆயவரம் பக்கங்க இந்த பக்கம் வந்தங்க இங்க நீங்க ஐயா ரொம்ப காலமா இந்த பகுதியில தான் நாங்க இருக்கிறது ஐயா அந்த பதில் இந்த கவைத்தலை அப்படிங்கிற மாதிரி கவை கவையூர் அவங்ககிட்ட கவைத்தலைன்னு சொல்லக்கூடாது இந்த கவையூர் குவையூர் அப்படின்னு ஏதேனும் ஒரு ஊர் இருக்குதுங்களா அப்படின்னாரு நான் அந்த காலத்துல போனது அந்த உத்தர கோஷ மங்கத்தை மங்கைய பகுதியில ஒரு கவையோன்னு இருக்குதுங்க அதை கேட்டீங்கன்னா தெரியும் உடனே அந்த அந்த ஊருக்கு போகணும் இங்கே போகணும் அந்த ஊர்ல இருக்குங்களே அங்க இருக்கிற வயசானவங்களை பிடிச்சி இதுக்கு ஊர் என்ன பேருங்க இது பாங்க அப்படின்னாரு இது இதுதான் பேருங்களா வேற இதுன்னு பேருங்களா என்னது அப்படிங்கும்போது நூறு பெரியவர் வருவார் என்னது ஏதோ எங்க நாங்க சின்ன சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க தாத்தா கவைத்தலையும்பாங்க ஆஹா ஆஹா பொக்குஷம் பொக்குஷம்னு பேரு அப்படி கண்டுபிடிக்கணும் இதெல்லாம் இது ஜீவே வீட்டுக்குள்ள இருந்துட்டு ஒரே கவித்தலை இது ஒரு ஊர் போலும் இதுக்கேதான் நோபல் பரிசு கொடுக்க ஏன்னா ஒரு ஊர்னு கண்டுபிடிச்சுட்டானே அதுக்கு நோபல் பரிசு கொடுங்கப்பா நீங்க இப்படி கண்டுபிடிக்கணும் அவர் தயாரா இருக்காரு எங்களை எங்க மடத்தை விட்டு போக முடியலையே பெரிய பிராணம் ஒண்ணு ஒரே எழுதிட்டோம் அது ஒரு பஸ்ட் பிறவும் திருப்தியாச்சு அது ஏறி இறங்கிட்டதுன்னா பெரிய பிராணம் வந்துட்டுன்னா சிந்திச்சுவார் அவ்வளோதான் பெரிய அதுக்கு மேலே மரணம் செய்ய முடியாது அவ்வளவுதான் நம்ம ரொம்ப ரொம்ப கடைசி அல்ல இது <laughs> தம் கட்டி செய்யணும் ஏன்னா ஒரு இருபத்தஞ்சு வயசுல தொடங்கினது நூல் வேலை வயசு போய் எழுபது எவ்வளவு நாள் தான் எத்தனை நாள் பிரிந்திருக்கேன் என்று செஞ்சுருக்கு எவ்வளவு நாள் படிக்க ஒரு கண்ணாடி பார்க்க ஒரு கண்ணாடி வச்சுக்கிட்டு எவ்வளவு நாள் பிராணம் எடுக்கிறது <laughs> என்னையா கண்டீங்க அந்த நூல்லாம் படிச்சதுல இல்லைனாரு படிக்க ஓர் கண்ணாடி பார்க்க ஓர் கண்ணாடி இரண்டு இருக்கிறது ஏன்னா எடுத்துக்கிறதெல்லாம் இலக்கணமும் சித்தாந்தமும் எடுத்துக்கிட்டோம் இது ரெண்டு வரட்டெழுப்புன்னு எல்லாருக்கும் பேரு எங்களுக்கு ரொம்ப பாவல தேங்கல் அந்த டீனுக்கு அது எவங்க மதிப்பாங்க நீ ஏதாவது அவனும் அங்கே போய் கொண்டிருந்தான் அவளும் அங்கேயே வந்து கொண்டிருந்தால் இருவரும் கண்டார்கள் எழுதுனா வாங்குவான் நீ தொல்காப்பியத்துல ஏகாரம் திருநிலையமாம் ஏகாரம் தேற்றமுமாம் அதுக்கு விளக்கம் சொல்லிட்டு இருந்தார் அது என்னவோ ஏகாரம் நீ வாங்கடா நீங்க என்று போடுவான் இது மொழியியல் என்ன பண்றது எங்க எங்க எங்க ஆன்மா இந்த பிறவியில் அப்படியே போட்டு வேற வழியில் அதுல பார்ப்போம் அப்படி போய் எழுதணும் அப்படி எழுதுனா அந்த கவைத்தலை எங்கே இருக்கிறது அப்பொழுதெல்லாம் உத்தரகோசம் அங்கே இருந்து கீழ்த்திசை கண்ணி நான்கு கல் தொலைவில் இவ்வூர் உள்ளது என்று எழுதினீங்கன்னா திருவாசகத்துக்கு பெருமதி இதுவரை யாரும் செய்யாதது செய்ய வேண்டுவது என்று சொல்லுவோம் எந்த ஆன்மா செய்யுமோ அல்லவா திரு அண்ணாமலையானுடைய திருவடியில வைப்போம் கவைத்தலை மேவிய கண்ணே போற்றி குவைப்பதிமலிந்த குண்டே கோவே கோவே போற்றி இது அப்படித்தான் குவைப்பதி விளங்கல விளங்கல அந்த ஊரில் இருக்கின்ற பெருமானிங்கிறார் அது எங்க இருக்குது ஆனா அந்த அந்த அந்த இலையில தான் இருக்கணும் இல்லைங்களா ராமேஸ்வரம் அந்த கடற்கரை பகுதியிலேயே போய் ஏறணும் எங்க மதுரை இது தூத்துக்குடி போகணும் தூத்துக்குடி அந்த பாதை போகுது அந்த வழியா போகும்போது இதெல்லாம் நிறுத்தி நிறுத்தி ஒரு நாள் ரெண்டு நாள் இருந்து நல்ல வயசான பெரிய அவங்களை கேட்கணும் முருகா முருகா அதனால குவைப்பதிமலிந்த கோவையை போற்றி மலை நாடுடைய மண்ணே போற்றி இது ஒம்பு இல்ல மலை நாடுடைய அங்க கூட சொல்றேன் மலை நாடு உடைய மலைகள் நிரம்பி இருக்கும்படியான நாடுகள் அது எது மலையாளம் அந்த மாதிரி பகுதி தான் அங்கெல்லாம் அப்படிய எண்ணங்கள் அப்படி போயிருக்குது மலைப்பதி மலை நாடுடைய மண்ணே போற்றி கலையார் அருகே சரியாய் போற்றி ஒரே எழுந்தவங்க முட்டிக்கிட்டு இருக்காங்க இது என்ன முட்டிக்கிட்டு இருக்காங்க கலையார் அதாவது கலைத்தன்மை பொருந்திய அருகே சரியா என்று சொன்னா அரிகேசரினா சிங்கமே என்ற ஒரு உணவு உண்டு சிங்கமே போற்றி என்று சரி ஒரு ஊர் என்று எழுதின உணவு உண்டு இப்ப சரிங்கிறது ஊரா அல்லது சிங்கமா சிவ சிவ அரியன் பராபரமி அரியன் பராபரமி இருக்கிறது ஏன் இவரு அப்பசாமி சாவா மூவா சிங்கமி உன்னடிக்கே போதுகின்றேன் பாப்பா யார அப்பர் சுவாமியோடு கடைசியில போயிருக்காரு சாவா மூவா சிங்கமே இதுல என்ன பண்ணிட்டான் பாருங்க நிறைய நீங்க கேட்டவன்னு நல்லது அந்த இதுல என்ன இது எந்த ஊரு பூம்புகளும் இல்ல அங்க அப்பர் சுவாமிகள் கடைசி காலத்துல வந்து சிங்கத்து வாயில போனதுன்னு சொல்லிட்டு ஒரு சிங்கம் போட்டு அவரை உள்ள வச்சிருக்குது முத்தன்றாம் உள்ள போய் தான் அவர் வந்த பிறகுதான் இது என்னப்பா என்னப்பான்னு கேட்டிருக்காரு சாமி அப்பர் சுவாமிகள் சிங்கமா இருந்து சிங்கமா இருந்து ஆண்டவன் முடிஞ்சுட்டாங்க மக்கு பயலாம் எங்கடா இருக்குனாரு சாவா மூவா சிங்கமே உன்னடிக்கே போது மக்கு பயலே பெருமானி சிங்கமே என்று அந்த உருவிக்கிறாரே தவிர சிங்கத்து வாயில அப்பர் சுவாமி போகலாம் எல்லாம் அந்த ஏன் கேக்குறீங்க நம்ம நம் மால் கதையெல்லாம் என்னது கேக்குறீங்க அவ்வளவுதான் நமக்கு தெரிஞ்சது அவர் ஆனா அந்த புண்ணியம் ஒரு அளவுல புத்தன்றாம் பிள்ளை காலத்துலதான் இந்த திருமுறைக்கெல்லாம் ஓரளவு சும்மா சொல்லுவோம் பன்னிரண்டு திருமுறை அதன் பிறகு அந்த மாதிரி ஆள் வல்லியே சும்மா வேணும்னு பேசி என்ன பிரயோஜனம் அந்த போஸ்ட் வந்தா மட்டும் போதுமா அந்த தகுதியை அலங்கரித்த பெருமை அவருக்கு திருநெல்வேலி பக்கம் இருக்கவங்களுக்கு சைவர்களுக்கு கொஞ்சம் அதிகப்பட்டு உண்டு ஆமா திருநெல்வேலி பக்கம் அப்படி இருந்தாரு அதெல்லாம் பன்னீர் திருமணம் வைக்கணும்ப்பா அது வைக்கணும் இது வைக்கணும் சொன்னதெல்லாம் அவர் தான் சொன்னார் ரொம்ப அருமையா சொன்னார் ஒரு போக்கில் ஒண்ணு செஞ்சார் அது எங்களுக்கு உடன்பாடு திருப்பாவை திருவம்பாவை மாநாடு வச்சார் அது ரெண்டையும் கலக்கப்படாது இதனுடைய போக்கு நீக்குகள் வேற அதனுடைய போக்கு நீக்கு வேற அதுக்காக இது இவங்க அவங்களை குறை சொல்ல வேணாம் இவங்க அவங்கள வாண்டு வீண்ட கொட்ட வேணாம் வீண்டு வாண்ட கொட்ட வேணும் தனித்தனியா இருந்தா போ அதை போய் ரெண்டும் இணைக்க வேணாம் ஏன்னா இணைச்சா எங்க ஆள் பட்டிமண்டால் என்ன பண்றான் எது உயர்ந்ததுங்கிறான் அடிச்சு உட்கார வைக்கணுங்கிறேன் ஏண்டா ஆண்டாள் பாசுரமும் மணிவாசருடைய பாசுரத்துக்கு நீ எடை போடுறனு ஆளு அல்ல எடை போடுறதுக்கு அவ்வளவு உனக்கு வந்துட்டு அவங்க ரெண்டு ரெண்டு பேரும் எவ்வளவு பெரிய தகுதி வாய்ந்தவர்கள் இவர் எடை போடுறாங்க எடை போடலாமா போடலாமா சிவ சிவ முருகா முருகா அவங்களுடைய போக்கு அனுபவம் வேறு ஆண்டாள் இவங்க போக்கு அனுபவம் வேறு சில பேர் கேட்பாங்க ஐயா இந்த ரெண்டுக்கு என்ன வேற்றுமைன்னு சிவ ராம ராம ஏன்னா நீங்க திருப்பாவையும் கேட்கறதுனால சிவ சிவ ராம ராம அம்மையாருடைய அனுபவம் அமைப்பு வேறு மணிவாச பெருமானுடைய எழுச்சி அமைப்பு வேறு திருவேறு செல்லியராதலும் வேறு இருவேறு உலகத்தியற்கை திருக்குறள் தான் திருவேறு செல்லியராதலும் வேறு அவ்வளவுதான் அதுதான் சொல்லப்படாது சொல்லப்படாது ஏன்னா ரெண்டு பேரும் நமக்கு பெரியவங்க ரெண்டு பேரும் நமக்கு பெரியவங்க அம்மாவும் பெரியவங்க மணிவாசன் பெரியவங்க அதை போய் நான் சீர்தூக்குறேன்னு அவ்வளவு அவன் வந்துடுதா என்ன செய்வீங்க திருப்பாவை சொல்றவன் திருவம்பாவையில என்னென்ன குறைவுன்னு சொல்லிட்டு இவன் அவன் குறையை சொல்லி ஆக இரு இரண்டு பெரும் பேராசிரியருடைய குறையை கேட்பது நல்லதா ஞானியுடைய குறையை பேசுவது நல்லதா என்னென்ன பாவம் பண்ணணுமோ கீப்படுறோம் இன்னமும் பாவம் கூடாது அது ஒண்ணு செஞ்சார் மற்றதெல்லாம் ரொம்ப அருமையா அவர் காலத்துல உத்தரராமல காலத்துல செஞ்சதுல மிக அருமை இந்த ஒரு அருமையான சிலை எடுத்துட்டார் அவருடைய திருவடிகளுக்கெல்லாம் வணக்கம் செலுத்தணும் இல்லைன்னா சாவா மூவா சிங்கமே உன்னடிக்கே போதுகிறேன்னு சொன்ன சிங்கம் ஒண்ணு ஆன்னு திறந்திருக்கிற மாதிரி அதுக்குள்ள நாவுக்கரசர் திணிச்சா சிவ சிவ உண்மையா உன்னடிக்கே போதுகின்றேன் என்று ஒன்பது பாட்டு இருக்குது அதை விட்டுட்டான் இந்த மூசா அவர் சிங்கம்னு உருவகிச்சார் பெருமான பெருமானி சிங்கம் அல்ல ஒரு சொல்லமல்ல நான் சொல்றேன் திருக்குறளுக்கு ஒரு இல்லை பரிமையில சிங்கம் பா அப்படிங்கிறோம் அப்படின்னா நல்ல முழுமையான அருமையான உரைன்னு இருக்கும் அது போல பெருமானை சிங்கமேன்னு தர தவிர சிங்க வாயில திருநாவுக்கரசர் போனார்னு வைக்கலாமா என்னப்பா நீங்க ஆணை கரம்னா குதிரைக்கு போறோம்னு ஆரம்பிச்சு என்ன ஜெயராக சிங்கம் ஆமா ஆமா இதெல்லாம் ரொம்ப அருமை எனவே இதுக்கெல்லாம் என்னைக்கு ஒரு எழுத போறாங்களோ என்னைக்கு எழுத போறோமோ கலை யார் அருகே சரியாய் போற்றி அப்போ சரிங்கிறது ஒரு ஊர் என்றும் கருதலாம் சரிங்கிறது பெருமானி சிங்கமையாக உருவகித்து சொல்லலாம் ஆனா ஊர் என்பது கொஞ்சம் சிறப்பா இருக்கும் ஆனா அது எங்க இருக்குன்னு தெரியல போய் ஆராயும் யார் ஆராயும் கலை யார் அருகே சரியாய் போற்றி திருக்கடுக்குண்டில் செல்வா போற்றி வம்பு இல்ல ஏன் திருக்கழுக்குண்டில் செல்லா போட்டின்னா இதுக்கு இதெல்லாம் ஆறாரா உடனே வம்பில்லான்னு பொறுப்பமர் பூவனத்தாரணியை போற்றி அது வழக்கம் திருப்புவனம் அது நம்ம பாண்டி நாட்டு தலங்கள்ல ஒன்று சரி அருவமும் உருவம் ஆனாய் போற்றி அதுக்கெல்லாம் முன்னே சொல்லியிருக்கிறேன் ஏன் அருவாக இருக்கணும் உருவாக இருக்கணும் இல்லைங்களா அருவமும் உருவமும் ஆனாய் போற்றி மருவிய கருணை மலையே போற்றி கருணை மலையே என்ற காவாய் கனகத்திரளையே போட்டு கைலை மலையானே போட்டி போற்றி என்கிறது அது போல கருணை மலையே போற்றி துரியமும் இறந்த சுடரே போற்றி துரியமும் இறந்த சுடரே போற்றி என்னது துரியம் என்பது இந்த தலை மேலே இருக்கிற ஒரு பன்னெண்டு அங்குலத்துக்கு மேல இருக்கிற பகுதி அந்த துரியம் என்று சொல்வது உண்டு அது வந்து யோகியர் அந்த மூச்சு காற்றை அடக்கி இது இந்த தொலை வழியாக அந்த மூச்சு காற்றை மேலே செலுத்தணும் அந்த இடத்துல பெருமான் இருக்கிறார்னு சொல்றோம் அதையும் கடந்திருக்கிற சுடரையை போற்றி பெரிவரிதாகிய தெளிவையை போற்றி எங்களுக்கு எல்லாம் என்னதான் எடுத்தெடுத்து சொன்னாலும் கூட மேலும் எல்லா தன்மையும் உன்னை பற்றி தெரிந்து தெரிந்து கொள்ள முடியாது எங்களுடைய தெளிவுக்கு அரிதாக இருக்கின்ற பெருமானி வணக்கம் தோளாமுத்த சுடரே போற்றி இந்த தோளான்னா தொலைக்காதன் அர்த்தம் தொலைக்காதன் அர்த்தம் கேள்வியால் தோற்கப்படாத செவி திருக்குறள் திருக்குறள் தோழாம தோற்கப்படாத தொலைக்கப்படாத என்ன செவியாது கேட்பினும் கேளா தகையவே கேள்வியால் தோற்கப்படாத செவியினர் அது என்ன சுவாமியினர் இந்த எல்லாருக்கும் காதல வந்து தொலை இருக்குது இது மாதிரி நல்ல செய்திகளே பல முறை கேள்வியாக இந்த காதல தொலைச்சிருந்தாதான் உண்மையான தொலை இல்லைன்னா தொலை இல்லை அப்படின்ட்டு யாரு திருவள்ளுவர் சாமி நீங்க பாருங்க கண்ணாடி அடா அடாராடா இந்த தொலை தொலைடா நல்ல செய்திகள் நுழைஞ்சு நுழைஞ்சிருக்கணும் அதில் அப்படி போட்டு தொலை வேணும்னா இயல்பா இருக்கிற தொலை அதெல்லாம் தப்பு பழைய துளை துளையன் என்பதா பழைய துளை நீ பிறந்தவனே தான் தொலை இருக்குது காதுக்குள்ள இது மாதிரி போய் அரிய செய்திகளை தேவாரமும் திருவாசகமும் சித்தாந்த சாத்திரமா இருக்கிற செய்திகளை எல்லாம் பல முறை அதுல காதல கேட்டு கேட்டு அப்படி தொலைக்கப்படும் அந்த செவி அதெல்லாம் உண்மையான தொலைவுடைய செவி இல்லைன்னா சாதாரண தொலைவுடைய செவி தான் குரான் சார் இல்ல சார் என் காது நல்லா கேட்கும் சார் கேட்பினும் திருவள்ளுவர் கேளா தகையவே இந்த அக்கப்போர் செய்தியெல்லாம் உன் காது கேட்குது தெரியுது ஆனா ஆன்மீக செய்தியை கேட்டிருக்கா அந்த பக்கம் போறது இல்லைங்க அப்ப நீ செவிடு அப்போ என் நல்ல செய்திகளை கேட்ட செவிதான் செவிடில்லாதது ஏனைய செய்திகளை கேட்ட செவிடு என்ன சாமி இப்படி இருக்கீங்க என்னது ஏன் பட்டியல நான் செவிடுன்னு எழுதுறேன் உச்ச நீதிமன்றம் போ முன்ஜாமீன் வாங்குறேன் போ அருமையாங்க பழைய துளை துளையன் கண்டதாம் அருமையான என்ன மனுஷன் ஆகிய தோளாமுத்த முத்த தோற்கப்படாத அதாவது துளை செய்யப்படாத முத்த சுடரை போட்டு நீ முத்துன்னு சொல்லலாம் அந்த முத்து கருவி கிருவி போட்டு துளைக்கப்பட்ட முத்து அல்ல கருவிகளால் துளைக்கப்படாத முழு முத்து அந்த முழு முத்துன்னு ஒண்ணு சொல்லணும் முத்தே போற்றி முத்தச் போற்றி ஆளானவர்களுக்கு அன்பா போற்றி யார் உங்ககிட்ட அடியவர்களா இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நீ அன்பு செலுத்துவாய் அன்பா போற்றி ஆறாமுதே அருளே போற்றி ஆறாமுதே ஆறாத இன்பம் அருளுமலை போற்றி என்றால் முன்னும் முன்னும் அப்படி என்ன சுவைக்க சுவைக்க சுவைக்க சுவைக்க தவிட்டாத இன்பத்தை தருகின்ற பெருமான் பெம்மான் பேர் ஆயிரம் உடை பெம்மான் போற்றி ஆயிரம் கூட சும்மா ஆயிரம் ஆயிரமா இருக்க ஒரு எண்ணிக்கையை மேற்க தவிர சரியா ஆயிரம்னு அர்த்தம் இல்ல சரி ஆயிரம் இல்ல எத்தனையோ பெயருடையவன் எத்தனையோ பெயர் பின்னே இருக்கின்ற ஆன்மாக்கள் சொல்ல இருக்கின்றன இப்ப இதுவரைக்கும் நம்ம எத்தனையோ அருளாளர்கள் அந்த பெருமானை வாய்விட்டு அழைத்திருக்கிறார்கள் இன்னும் பின்னே வருகிற சமுதாயம் என்ன எத்தனை எத்தனை ஆன்மாக்கள் என்னென்ன பெயர் அழைக்கிறதோ அதனால எத்தனையோ ஆயிரம் ஆயிரம் பெயருடையவன் நம்முடைய பெருமான் பேராயிரமுடை பெம்மான் போற்றி அருமை அருமை தாளி அருகின் தாராய் போற்றி அடாடா தாலின்னா அருகம்புல் அருகம்புல் மாலை அணிந்தவனே பெருமானுக்கு அருகம்புல் அப்ப மூத்த பிள்ளையாருக்கு சரி விநாயகருக்கு நிறைய அருகம்புல் இருக்கும் இவருக்கும் தாலி அடிக்கின்றார் அருகினை முடித்தோனை ஆதாரம் ஆனவனை மழுவுளை உழை பிடித்தோனை மகாளினானமுனும் அவைதானில் நடித்தோனை மாதாதையே எனவும் வருவோனி அருகினை முடித்தோனி அருகம்புல் அணிந்தவனி ஆதாரம் ஆனவனி எல்லா உயிர்களுக்கும் அவன் தான் அடித்தளமாக இருப்பான் அவர் கையில என்ன சாமி வச்சிருப்பார் மழு உழை பிடித்தோனை கையில ஒரு மழுவும் மானும் இன்னும் என்ன சாமி மா காளி நானமுனம் அவைதான் இல்ல காளியே பயப்படும்படியாக நடித்தானா அப்படிப்பட்டவன் தான் எங்க எங்க பிள்ளைக்கு அப்பா மாதாதையே எனவும் நீ அர்ணகநாதனுடைய இனிப்பு என்ன இனிப்புன்னா சைவ இனத்தினுடைய இனிப்பு ஏன்னா இவன் போட்டு முட்டி முடிக்கிறான் நாராயண அப்படின்னா சரி அது யாரு எங்க பிள்ளையனுடைய மாமா அப்படின்னாரு சிவ சிவ சிவ சிவ அது யாரு எங்க அப்பா என் பிள்ளையனுடைய அப்பா உறவுப்பா உறவே போற்றி இந்த திருமுருகாசம் திருப்புகள்ல என்ன ஒரு அருமைன்னு கேட்டா இன்னாருக்கு மருகனே என்று போது வைணவம் வந்துடுது இன்னாருக்கு மைந்தனே என்று வரும்போது சிவம் வந்துடுது வம்பெல்லாம் போச்சு அப்படி அப்படி ஒரு பாணி எது அப்படி அவருக்கு அந்த முருகப்பெருமானு சொல்லும் போது சொல்லி வச்சுட்டு சொல்வதற்கு இடமும் இருக்குது அதெல்லாம் செஞ்சுட்டு அரியணி முடித்தோனி ஆதாரமானவனை மழுவொழி பிடித்தோனி மாகாளி நாணமனும் அவைதனில் அடித்தோனி மாதாதையே எனவும் வருவோனி பலகலை படித்தோது பாவான நாவிலூரை இருசரண வித்தார கோலாவிதா உயிர்த்தை பரந்திசை குறப்பாவி தோல்மேகு மோவூர் மணவாளா நாச்சியார் பதும வயதை பூக மீதேவ பெயர் பழனிவர் கற்பூர கோலாகலா அமர பெருமாடி அவ்வளவு இல்லை அப்பா வந்து முன்னே ரொம்ப சின்ன பிள்ளையில வாரியார் சுவாமிகள் ஒரு அந்த சின்ன புத்தகம் கிடையாது மூணு காசு அப்ப மூணு காசு இதை வாங்கி ஆனா ஆறு படை வீடும் ஒவ்வொரு திருப்பூர் போட்டு முதல்ல இது கைத்தல் வைக்கணும் அடுத்து ஒன்பது ஜெர்மனி திருப்பரங்குன்றத்துக்கு உனைத்தினம் தொழுதலன் திருச்செந்தூருக்கு கொம்பனையார் காது மோதிரர் பழனிக்கு தலைவலி மருத்தீடு காமாலை சோகசுரம் சுவாமிமலைக்கு சரணகமல ஆலயத்தை அரை நேரம் அடித்தல் நம்முடைய திருத்தணிக்கு நிலையா சமுத்திரமான சம்சார நம்முடைய பழமுதல் சோலைக்கு வாதினை அடர்ந்த வேல்வெளியர் தங்கள் போட்டு கடைசியில கொடு காலா ஜெய ஜெய சுரகளியே திடுவேலா ஜெய ஜெய அந்த பாட்டை போட்டு மூணு காசு அதுதான் முதல் முதல்ல நீங்க அப்பா வருது நெற்று பண்றா அப்பா இல்லை ஆனால் அவர்கள் சொன்ன மொழி இருக்கிறது நேற்று கூட ஒருத்தர் கேட்டார் இந்த இளைஞர் உலகம் வளரணும்னா என்னையா பண்ணும்னர் பெற்றோர் தான் பொறுப்பு வேற யாரும் இல்லை அது இப்ப சும்மா பெற்றோர் பெற்றோராகவே இல்லை மன்னிக்கணும் என்னையும் சேர்த்து இந்த அஞ்சாம் கிளாஸ் நாலாம் கிளாஸ் வரும்போதே இப்படி சொல்லணும் இல்லைன்னா நிச்சயம் வளர போறது இல்லை குடிச்சு வராதான் போடும் நம்முடைய பிள்ளைங்க பிள்ளைங்களாக என்ன பண்றது இதே அது வாங்கி தரேன் வாங்கி தரேன் எங்களுக்கெல்லாம் அதெல்லாம் வாங்கி தரல நெற்று பண்றானா பண்ணிவிட்டோம் அவ்வளவுதான் அன்னைக்கு என்ன தெரியும் ஒண்ணும் தெரியாது இந்த மாதிரி ஒரு திருவண்ணாமலை மேற்கோள் காட்டப்படும் தெரியுமா அருகுன்னு வந்தவனே அருகினை முடித்தோனை ஆதாரம் ஆனவனை என்று சொல்லுவோம் தெரியுமா சத்தியமா தெரியாது ஏன்னா அப்பா சொன்னாங்க படிப்போம் அரியணை பிடித்தவன் ஆதாரம் மறுபடியும் பிடித்தவன் மாவாலாம் அவங்க பிடித்தவன் ஆதாரம் ஏன்டா அது படிச்சுட்டு நெட்டு வேண்டிய நான் சொல்லு சொல்ல வேண்டியது நான் ஞாபகம் வச்சுக்கணும் தெரியுதா தினமும் சொல்லணும் சாயந்தரம் சாயந்தரம் சரி சாயந்தரம் உட்கார்ந்து அந்த விளக்கில் படிக்கும் போதே மூஞ்சியை பார்ப்பாங்களே நெத்தியில ஒண்ணும் இல்லைன்னு நாய எந்திரி மூத்த கழுவு இல்லாம என்ன படிப்பு வந்துருக்கு ஜீவ ஜீவ ஜீவ ஜீவ ஜீவ ஜீவ என்னமோ அப்படி எல்லாம் செய்யறாங்க அதனால அந்த ஆறு திருப்பூர் நான் கூட அதை பதிப்பிக்கணும்னு நினைப்பேன் என்னன்னு கேட்டீங்கன்னா நல்ல அருமையான திருப்பூர் அது அதுக்காக நம்ம போய் சர்டிஃபிகேட் கொடுக்கல அது ரொம்ப அருமையா ஒவ்வொரு திருப்பூரும் அந்த மாதிரி ஒரு ஆறே ஆறு முன்னால கைத்தல் இது இந்த உம்பரதல் திருமணி பின்னால வந்து நிறுதலார்கூறு காலாஜே ஜே சுரகல் ஏத்திரு வேலாஜய ஜெய நிறைவலாத்திரு பாலாஜே ஜே விரலான நெடிய வேற்பட யானை ஜே ஜே அந்த மாதிரி அது மங்கள பாட்டது இப்படியா ஒரு சின்ன நூல் தொகுத்து எல்லாத்தையும் கொடுத்தது பாராயணத்துக்கு அதுதான் முத முத திருப்பூர்னு படிச்சது நாங்க அறிவோம் எப்ப எட்டு வயசு ஒன்பது வயசா இருக்கும்போது முருகா எனவே தாலி அறியின் தாராய் போற்றி தாலி அருகுன்னா அருகம்புல் நீரொளி ஆகிய நிறுத்தா போற்றி நீள் ஒளியினர் ஏன்னு கேட்டா இப்ப எல்லா ஒளியும் ஒரு காலத்துல இருந்து கொஞ்சம் அப்படி சுருங்கும் ஆனால் பெருமானுடைய ஒளி ஒன்றுதான் வளர்ந்து கொண்டே போகும் அருமையா திருவிசிப்பாவில ஒளி வளரு விளக்கே என்ன பாருங்க அப்படி நெருக்கமா உழப்பில ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே அப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா ஒளியும் காலப்போக்கில் மங்கும் பெருமானி நீ ஒளி வளர் விளக்கி சிப்பா அதான் இங்க ரொம்ப அருமையாக ஒளி வளர் நீரொளியாகிய நிறுத்தா போற்றி சந்தன சாந்தின் சுந்தர போற்றி அடாடாடா சந்தன சாந்தின் சுந்தர போற்றி நம்ம ஏதாவது கல்யாணம் கல்யாணம் போய் போனோம்னா சந்தனம் கொடுக்குறாங்க முன்னெல்லாம் சந்தனம்னா உடம்பெல்லாம் போசுவாங்க இப்படி கிடையாது ஒரு டவாரா வச்சுக்கிட்டு மூவாயிரம் பேர் எடுத்துக்கிறோம் ஏன் தொட்டும் தொடாமல் தான் பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் முன்னெல்லாம் நெஞ்செல்லாம் பூசி உடம்பெல்லாம் பூசி அப்படிலாம் இருந்த காலம் இப்ப அப்படி இல்லை தொட்டும் தொடாமல் கூட சந்தனத்தை கொஞ்சம் கருத்தில் வச்சிருப்பாங்களாம் அப்போ யார் பார்த்தா யார் பெண்களும் ஒரு கால எல்லையில் சந்தனத்தை உடம்பெல்லாம் பூச மாட்டாங்க பெருமான் சந்தனம்னு சொன்னா பக்தியா எடுத்துக்கிட்டு அப்படி இப்படி வச்சு அல்லவா இது யார் சார் பார்த்தா அந்த நாகரீகத்தை நம்முடைய திருமுறைகள் ஞானசம்பந்த பெருமான் மங்கையரசு யாரை பாராட்டுகிறார் முத்தின் தாழ்வடமும் சந்தன கோழம்பும் நீரும் தன் மார்பினில் முயங்க ஏன்னா கணவனுக்கு திருநீர் பிடிக்காது நெத்தியில் வச்சுக்கிட்டா கண்டு முட்டு கேட்டு முட்டுன்னு சொல்லணும் ஆனா திருநீரோ இடாத பழக்கம் அவருக்கு முடியல அந்த மாவுக்கு பாவம் ஏன்னா சோழர்களுடைய பெண் அது சோழர்கள் எவனுமே சைவ சைவம் தவிர மாறினதே கிடையாது ஒரு ஆள் கூட அப்படி இருந்த காலம் அதனால வந்து என்ன கேட்டீங்கன்னா இந்த சோழ நாட்டு பெண் அது திருநீரோ கணவனுக்கு பிடிக்கல கணவனுக்கு பிடிக்காது செஞ்சுக்க கூடாது ஆனா ஆன்மாவோ தந்து திருநீர் அணியின் நினைப்பு அதனால நெஞ்சில் அப்படி பட்டும் படாது அதை கண்டு ஞான சம்பந்தர் உள்ளம் ஒரு அருமையா பாடுது எப்படி சாமி மங்கேற்கரசியா இருப்பாங்க நீங்க கொடுத்து வச்சீங்க அந்த அம்மாவை பார்க்க எங்களுக்கு தெரியினார் ராஜா மங்கேற்கரசியார் தானே பார்க்கணும் ஒரு நீண்ட லாங் செயின் போட்டிருப்பாங்களா கண்ணு கண்ணு முடிக்க கண்ணு முடிக்க கண்ணு முடிய கண்ணு முடிக்க முத்தின் தாழ்வடமும் முத்துக்களாலான தாழ்வடம் ஏன்னா பாண்டி நாட்டிலே முத்து பேர் போனது அதனால பாத்தீங்களா ரொம்ப டிசைன் லாங் செயின் ஒண்ணுதான் முன்னெல்லாம் அப்படிதான் இருக்கு நிறைய போட்டுக்கிறதுலாம் கிடையாது ஒரே ஒரு டிசைன் ரொம்ப தான் நிறைய போட்டிருக்கோம் இதெல்லாம் ஒரு அப்பத்தீங்கன்னா மங்கையர் ரொம்ப பின்னை புதுமைக்கும் பேத்து பெற்றியலே மாடல் <laughs> முத்தின் தாழ்வ அப்புறம் சந்தன குழம்பும் அப்படிங்களா நீரும் திருநீரும் அது எங்க இருக்குங்க மார்பினில் மூயங்க நெத்தில இருந்த கணவனாருக்கு பிடிக்கல தன்னுடைய மரபோ அது இட்டே பழக்கப்பட்ட மரபு அதனால மார்பினில் முயங்க ஏன்னா கொஞ்சம் அப்படி பட்டம் படாமும் இருக்கும் சந்தனமும் இருக்கும் தெளிவு இருக்கும் சிவசிவ சிவசிவ இப்படி காட்டினாரே ஞான சம்பந்தம் ஏன் அங்கே இருக்கிற யாரு நீங்க எல்லாம் பார்க்க முடியாதுடா கொடுத்து வைக்கலடா நான் பார்த்தோம்ப்பா நீங்களும் பாருங்க பக்தியார்கின்ற பாண்டிமாதேவி பணி செய்து நாள் தோறும் பரவ ஓதாமூர்த்தியில் விட்டோம்னா இந்த பாட்டு ஆறுமையா படம் ஆனா இது பாட மாட்டாங்க இது நாலஞ்சாவது பாட்டு அது அங்கே இருக்கிறது பலவர் போன் பாவை ஒண்ணுதான் ட்ரேட் மார்க் இதெல்லாம் பின்னால மூணாவது நாலாவது பாட்டு அதனால கொஞ்சம் தெரிஞ்சுங்க அந்த முதல் பாட்டுனா அடிப்பிச்சுடாங்க மங்கையரசி வளவர் போன் பாவை அருமையா பருவம் என்ன பண்றது எனவே தாலி சந்தன சாந்தின் சுந்தர போற்றி அதனால பெருமானுக்கு அப்படி பண்ணல யாருக்காகவும் மறைக்க வேண்டியதில்லை நல்ல அருமையா சந்தனம் பூசிக்கிட்டே இருப்பாரான் அதனால